திருப்படையடிச்சு இதுவும் அந்த அழைப்பதோட சேர்த்துக்கணும் என்ன என்ன செய்யணும் ஏன்னா முன்ன அழைத்து கொண்டு போறாருல போகும்போது இது தில்லையிலருடைய இதுங்கிறார் அதுக்கு வந்து என்ன என்ன எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் இல்ல இல்ல தில்லை தில்லையில் பாடியதுன்னு சொல்றது ஏதோ போட்டிருக்காங்களே தவிர அதுக்கு ஏற்ற அமைப்புல அந்த பாட்டுல ஒன்னும் குறிப்பு இல்லை சரிங்களா சரி தில்லையில் அருடையது நல்லவா அவ்வளவுதான் அதனாலதான் இப்ப நம்முடைய தர்மி ஆதீன பதிப்புல இது எல்லாம் போடல யாருடையதுன்னு போடல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அத்தாரிட்டி இது சும்மா யாரோ பின்னால் இருக்கும் போட்டாங்க அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் இங்க இதெல்லாம் போடல போடாம நல்லது திரு படையெழுச்சியினர் படையடிச்சுன்னா இங்க என்னன்னு கேட்டா ஏதோ வந்து இந்த உலகில் வயப்பட்ட படையடிச்சு அல்ல பாகிஸ்தான் எடுக்கிறத நம்ம திருக்குற இந்த படையடிச்சு அல்ல என்னன்னா அந்த ஞானத்திற்காக இல்ல ஞானத்தை பெறுவதற்கான படையடிச்சு அப்ப அன்பருடைய உள்ள கிளர்ச்சி அப்படி வருது அதான் பிரபஞ்ச போர் அப்படின்னாரு என்ன போர்னாரு ஆமா இது படையா இருக்கும் போது எதை எதோட போர் பண்ணுது அந்த பிரபஞ்சத்தோட போர் பண்ணுது ஆமா உலகில் உன்னோட இருந்து இருந்து இருந்து கெட்டு தொலைஞ்ச வந்தின்னு தெரியுமா ஏற்ற அந்த வாழை அந்த பிரபஞ்சத்தோடு போர் செய்து இதை விடுத்து அந்த கைலைக்கு செல்ல வேண்டும் என்று கருதி நினைக்கிறாங்களாம் அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் பிரபஞ்ச போர்னு போட்டாங்களே பெரியவங்க போட்டிருக்காங்க சரி ஞானவாள் ஏந்தும் ஐயர் முன்னால அப்படி ஐந்து பேர் இருக்கிறாங்க அப்படி ஐந்து ஐந்து பேரா இருக்கிறாங்க நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க அப்படின்னார் கையில என்ன வாழ் இருக்குன்னார் இந்த வாழ் அல்ல ஞான வாழ் ஞானமே வாழ்வாக வாழாக அப்ப எது சிவனுடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் அந்த ஞான வாழ் அருமையா நல்ல வேலை இதெல்லாம் குடிக்கணுங்க அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருது பின்னால வருதோ இல்லையா வருதோ இல்லையா அருமையா ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பாலன்னு சொல்லும் போதே சேக்கலார் வாக்கு நான் சொல்ல பெரியவங்களுடைய வாக்குக்கு பெரியவங்க உரைகளே இருந்துட்டு இருந்தது நாம என்ன சும்மா சாதாரண ஆள் அது ஞாபகம் வந்து அப்படி என்ன சொல்லலாம் ஞானவாள் ஏந்து மையர் என்ன ஞானமாள் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் அதான் சிவஞானம் அப்ப என்ன அர்த்தம் உலகியலை விடுத்து அருளியலே நினைகின்ற நினைவு சிவஞானம் சிவஞானம் அந்த ஞானமாகிய வாளை ஏந்தி கொண்டிருக்கீங்களே நீங்க முன்ன போறீங்க அல்லவா ஞானவாள் ஏந்து மையர் நாதப்பறையரமின் நல்ல ஒலி ஒலி எடுப்புங்க என்ன ஒலி சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவ என்கிற சிவசிவ என்கிட சிவசிவ என்ன சிவகதி திருமலை நல்ல வேலை ஞாபகத்துக்கு வந்தது அதனால அந்த மாதிரி அந்த நாத நாதம்னா ஒளி ஒளியினாலே அடிங்க என்ன இல்ல நம்ம இப்ப சொல்ற மாதிரி எல்லாம் தன்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இப்படி வாயினால நாதப்பறையறை மின் அவங்க எல்லாம் அந்த மாதிரி பறவை செய்யறாங்க நம்ம ஒளியாகிய பறவை செய்யறோம் ஒளி அல்லவா அதனால நாதப்பறையறைவின் மானமாயேறுமையர் மதிவெண் கொடை கமிவின் மானமாயேறுமையர் அல்லவா என்ன மானமானார் இப்ப குதிரை என்னமா என்ன குதிரைன்னாரு என்ன குதிரைன்னாரு இங்க இருக்கு நம்ம இந்த உலகில் குதிரைல மானமாயேறு மானம்னா தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் வந்துடி உயிர் வாழாமையும் ஆம் சொல்லிருக்கிறேன் யார் எழுதுத மானம்னா தன்னுடைய தன்னுடைய நிலைன்னு சொன்னா வழங்காது இப்ப இருக்க தமிழனுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதுல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது மக்கும் உண்டு தன்னிலையில் தாழாமையும் அவரவர்களுக்குன்னு ஒரு நிலை இருக்கு அந்த தன்னிலையில் தாழாமையும் தப்பித்தவரை எப்பொழுதாவது தாழ்வு வந்து விட்டால் தெய்வத்தால் தாழ்வு வந்துடி உயிர் வாழாமையுமா அப்படி வாழாம இருக்கிறது யார் சொன்னார் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரும் ஏ ரெண்டு கால் நீ இப்படி இல்லையே நாலு கால் அப்படி போக முடா எது கவரிமான் ஒரு மயிர் தன் மேல விழுந்துட்டுனா கூட வாழாதடா அதான் தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வந்துடி உயிர் வாழாமையுமா இந்த மானம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு எழுதுன பெருமையா எழுதுனா எழுதலாம் இதை தவிர வேற எழுதுனா கொஞ்சம் சுழிச்சிட வேண்டியது என்னைக்கு எழுதுன்னு பார்ப்போம் முதல்ல விளையிக்க மாட்டானே மட்டிப்பே பாருங்க அதனால மானா நல்ல வேலை இதை ஞாபகத்துக்கு வருது என்ன வரல என்ன செய்யுது மானமா ஏறும் ஐயர் அந்த மாதிரி மானத்தோடு வாழ்கின்ற நீ ஐயர்னா இங்க அப்படி தலைவன் அர்த்தம் தலைவன் பொருள் அவ்வளவுதான் ஐயர் மதிவெண் குடை கமிவென் மதி என்ன மதினாரு ஞானமாகிய மதியினுடைய புடையை அப்படி பிடிங்க பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்ப்போம் ஏன்னா படை இடிச்சு மாதிரி இப்ப எங்க போகுது சிவலோகத்துக்கு போகிற படையடிச்சு இது இந்த படை எதற்கு போகுது என்று கேட்டால் எதை அடைய வேண்டும் என்று கேட்டா பெருமானுடைய திருவடியை அடைதலாகிய படை இந்த படை நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதி கலந்துட்டோம் அதை திரும்ப பெறுவதற்காக நல்ல சைனாக்காரன் போர் எடுத்தான் யாரு நேரு காலத்துல கைலாயம் எனக்கு வேணும்னு அந்த ஆளை கொடுத்தும் விட்டான் கைலாயத்தை கொடுக்கலாமா நமக்கு இருக்கிறதுலயே அருமையான இந்திய நாட்டில் தலைமையான இது காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையாய் நான் சொல்றேன் நாம இந்திய நாடே செத்துறதா கூட கொடுக்க முடியல அதுக்கு அவ்வளவு ஞானமெல்லாம் அந்த ஆளு அந்த சமய முதல் முதல் வாய்ச்ச பிரதமர் நமக்கு சமயப்பட்டில்லாத பாருங்க நல்ல நேரத்துல இது ஞாபகத்துக்கு வருது வருது வராம இருக்க முடியுது அல்லவா மதிவெண் கொடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய பூமின்கள் அருமை அருமை நீங்க எல்லாம் நம்ம நம்ம போருக்கு போகும்போது வந்து கவசம் பண்ணிக்குவாங்க கவசம் அடைவாங்க கவசம்னா எதிரியினுடைய எதிரின் அம்போ மற்றதோ வந்தா தாக்காம இருக்கிறதுக்காக மேல அந்த இரும்பு படை போட்டுவாங்க நமக்கு என்ன படையினாரு நம்ம கவசம்னாரு நல்ல திருநீர் விடுங்க பூசுபதம் வெந்நீரு பூன்பதுவும் பொங்கரவும் பெருமானே நீராரைப்பா அதனால நீ நல்லா அருமையா ஆன நீற்று கவசம் அப்ப திருநீரு கவசம் நம்ம எந்த நோயும் வராது இல்ல மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்தூர் வாய்மிப்பங்கன் தந்திரமாவது நீரு சமயத்துடன் செந்தூர் வாய்மிப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு அருமையா இல்ல வேற என்ன செஞ்சாரு பாண்டியனுக்கு ஒண்ணு இல்லை ஒரு பக்கம் நோயை நீக்கினார் அது என்னமோ அசீன அஸ்வின் என்னமோ செஞ்சது ஒண்ணு கிடையில பாண்டியன் பார்த்தாராம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கான் இப்படி இப்படியே இருந்தவரு அதை நீக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாராம் யார ஞான சம்பந்தர என்ன அர்த்தம் குறிப்பில் குறிப்புணர்வாலே உறுப்பினுடைய ஆது கொடுத்துங்களுடன் இந்த பகுதியை நீக்குங்களேன் அப்படி இவர் அதே மந்திரமாவது நீர் எடுத்து திருநீர் ஆற்றல் அடல் வீடையேறும் ஆலவாயான் திருநீத்தை போற்றி புகழினிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாவி அருமையா பண்ணாருமா அதனால் அந்த அதான் கவசம் ஆன நீற்று கவசம் நமக்கு பொருத்தமாக உயிருக்கு பொருந்தியிருக்கும்படியான திருநீராய கவசத்தை அடைய புகுமீன்கள் நல்ல நிரம்ப பூசுங்க தொட்டு வைக்காதீங்க ஏன் நல்ல அருமையா பூசுங்க நல்ல அருமையா தண்ணீர் நீங்களா பதினாறு இடங்கள்ல நம்ம இடணும்னு சொல்றாங்க குடைத்திடும் போது சரிங்களா அப்படி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் திருவேந்திரத்தை சொல்லி இட்டோம்னா இந்த திருமேனியில ஒண்ணும் வராது தீட்சை பெறாதவள் யாருமே இல்லையே அவளை சொல்லணும் குருநாக சொல்லணும் அப்படிலாம் சொல்லணும் அதனால நாமெல்லாம் திருநீர் பூசுறோம் நம்முடைய வினை நீங்க பெருமான் திருநீர் பூசுறாரு எந்த வினை நீங்கிறதுக்கு பெருகி நீங்கிறது நம்முடைய வினை நீங்க அவன் அணியிறானா ஆமா வினைவளம் நீரள நீரணி அம்பலவன் இங்கதான் சொல்லியிருக்காரு வேற எங்கேயும் சொல்ல நம்முடைய வினையினுடைய கத்தகத்தையா செஞ்சு வச்சிருக்கிறமே உயிர்கள் இதெல்லாம் நீராக என்னபடி எல்லாம் சுண்ணாம்பா கூட தான் நீர வினை இது மாதிரி சொன்னது வேற எங்கேயுமே எங்களுக்கு படல இருந்தா சொல்லுங்க பன்னெண்டு திருமணத்துல திருக்கோவையாறுல தான் வினை வளம் நீர் எழ நம்முடைய வினையெல்லாம் நீராக போக நீரணி அம்பலவன் சிவே என்ன அம்மா பையன் கேட்காம இருக்க வரைக்கும் பரவாயில்ல கேட்டானா ஐயா நாமெல்லாம் திருநீரடைகிறது நம்ம ஆண்டவன் அடைய ஆண்டவன் எதுக்கு திருநீர் அடையணும் எதாவது இப்படி நீங்க மக்கள் எப்படியோ அப்படியெல்லாம் ஆண்டவனுடைய இருக்குது அப்படிலாம் போட அப்புறம் அப்புறம் போடும் ஆண்டவன் ஏன் நீ என்ன அதனால இப்படி எல்லாம் சொன்னா திருவள்ளுவர் திருக்கோவையாறுல தான் இருக்குது அதுக்கு விளக்கம் சரி பாருங்க இது எந்த பாட்டு வான ஊர் கொள்வோம் நாம் வாராமீ வானவூர் என்பது சிவபுரம் சிவபுரத்தை நாம் கொள்ளுவோம் இந்த உலகியலாய மாயப்படை நம்மை தாக்காமல் ஆகும் தொண்டர்கள் தூசி சொல்லீர் பக்தர் கால் சூடப்போகி அப்படி போகும்போது கொஞ்சம் அணிவகுத்து போங்க யார் முன்னே யார் பின்னேங்கிற மாதிரி நல்ல தொண்டர்கள் எல்லாம் முன்னே போ தூசின்னா முன் முன்னோக்கி செல்கிற படம் இங்க வருதா சரி சரி தூசி செல்லீர் முன்னோக்கி செல்லுங்கள் அது தொண்டர்கள் எல்லாம் முன்ன முதல்ல அணிவகுத்துருங்க அடுத்தது பக்தர்கள் சூழ போயீர் நீங்க பக்தி பண்றவங்கன்னா அந்த தொண்டர்களை சூழ போங்க அப்படி சூழ இருந்து போங்க ஒன் பிறல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் நல்ல ஞானியர்கள் கொஞ்சம் மெதுவா இருந்து பின்னால போங்க பின்னால போங்க ஏன்னா நல்லா அவங்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அப்படி இருக்காங்க தன்னுடைய சிந்தனை சிந்தனின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்றாரு திருவாசகத்துல அந்த மாதிரி இருக்கிற யோகிகள் அவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னால அடுத்தபடியே வாருங்க நல்ல பின்னால் சொல்லுங்க உன் பிறல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்பிரல் சித்தர்களே சித்தர்கள் அவங்க என்னன்னு கேட்டா நம்முடைய பெருமானி எல்லாம் வல்ல சித்தரானார் எங்க திருவிழாப்பாளர் அவர் எல்லாமும் வல்ல சித்தரே யாம் என்று சொன்னாரே அந்த எல்லாம் வல்ல சித்தர்கள் சித்தர் நினைத்ததே அப்படியே முடிச்சிருவாங்க என்ன நினைத்தது முடிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் இது தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தன் தகுத்த என்னோட அப்புறம் என்ன தேடி அப்புறம் வல்ல வல்லவா அவர் யார் ரொம்ப அருமையா அப்படி எல்லாம் சிவம் பாருங்க எனவே ஒன் திரள் யோகிகளே தின்திரள் சித்தர்களே கடைக்கூட செல்மின்கள் பண்டர் சரி இந்த படை இப்படை தோற்கின்னு எப்படி விளங்க இப்படை எங்கேயா போகுதுன்னார் நடுப்பெருக்கு ஒருத்தங்க நிருபர்கள் கேட்டாங்க இப்படை எங்கே போறதுன்னு தினமும் இதெல்லாம் கேட்ட உடனே பண்டர் நாடாழ்வாம் நாம் நாங்கெல்லாம் போறது எங்கன்னு கேட்டா நேரா அந்த சிவலோகத்துக்கு போறோம் ஆமா ஆழ்வோம் நாம் எது வர அல்லற்படை வாராமிகி இந்த பிறப்புங்கிற அல்லல் படைங்கிட்ட வராமல் இருக்க நாங்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் மேல போயிரும் ஆழ்வோம்னா அந்த பெருமானுடைய ஆளை கூட்பட்டு இருப்போம் இவங்க போய் ஆளுவதில்லை அந்த நாடுன்னு என்ன அவங்க ஆட்சியா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அவங்க ஆட்சிங்கிறதுனா எல்லாம் தொண்டர்களாகவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பெருமான் மற்றவங்க பார்த்தா எல்லாம் தொண்டர்களாக இருக்காங்க எல்லாம் அவங்க ஆட்சிப்பா பெருமானுடைய ஆட்சியில அவங்கதான் இருக்காங்க அதனால அதாவது இவங்க ஒண்ணு ஆட்சி செய்யறதா இப்படியாக இரும்ப எங்கே கைலாயத்திலே திருப்பதி